ஹதீஸ் ஆயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டு அப்துல்லாஹிபின் அமரிபின் ஆசரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை வழியில் தம் உயிரை நீத்த தியாகிக்கு கடனை தவிர மற்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று எட்டு எட்டு ஆறு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அல்லாஹுவின் வழியில் கொல்லப்படுவது கடனை தவிர அனைத்து குற்றங்களையும் அழித்துவிடச் செய்யும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்